यज्ञेन कल्पता नमः प्राच्यै विषेयाश्च देवता एतस्यां प्रतिवसन्त्येताभ्यश्च नमः नमो दक्षिणायै विषेयाश्च देवता एतस्यां प्रतिवसन्त्येताभ्यश्च नमः नमः दिशेयाश्च देवता एतस्यां प्रतिवसन्त्येताभ्यश्च नमः नमः देवता एतस्यां प्रतिवसन्त्येताभ्यश्च नमः नम ऊर्ध्वायै दिशेयाश्च देवता ये तस्यां प्रतिवसन्त्येताभ्यश्च नमः नमः नमो वान्तशेयाश्च देवता एतस्याम् प्रतिवसन्त्येताभ्यश्च नमः नमो गङ्गायमुनयोर्मध्येये वसन्ति े मे प्रसन्नात्मानश्चिरञ्जीवितं वर्धयन्ति नमो गङ्गायमुनयोर्मुनिभ्यश्च नमः नमो गङ्गायमुनयोर्मुनिभ्यश्च नमः முவனியின் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோமே இந்த பூதி சிவனுய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெரும் தூரையுரை வாய்த்திருமாலாம் அவன் விருத்தை மலர்ந்தவும் மலரவன்னாசை படவும் நின்னலர்ந்தமை கருணையும் அவனியில் ஆட்கொள்ளவன் யாய் ஆரமோதே பள்ளி எழுந்தருளாயே आरमुदे पल्ली येन्दुरुलाय हिहि यो ब्रह्महानं विदधाति पूर्वं यो वैलेगा विश्चप्रहिणोति तस्मै तगुन्हदेवमात्मबुद्धिप्रकाशम् मुमुक्षुर्वै शरणमहं प्रपथे ॐ शान्तिः शान्तिः மனதில் அமைதி நன்கு மறப்படும் சாதன சதுஷ்டய சம்பத்தி உடைய சாதகர் சத்குருநாதரை சரணாகதி செய்து அத்வைத சித்தாந்தத்தை உபதேசிக்கும் சத்குருநாதர் நாதரை சரணாகதி பண்ணி ஞானோபதேசம் செய்யுமாறு பிரார்த்திக்க அவர் உடம்பினுள் உயிரினை பார்த்து உபதேசம் எழுதுகிறார் நீ உயிரல்ல தூய உணர்வேன் பாராது பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் நன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தெரியும் त्वं ब्रह्मासि न त्वं जीवः असंसारि ब्रह्मैव त्वम् ब्रह्मैवाहमिदं जगच्च सकलं चिन्मात्रविस्तारितम् सर्वं चैतदविद्यया त्रिगुणया शेषं मया त्रिकृतम् சர்வம் பிரம்மமயம் அனைத்து தன்னுணர்வுகளும் மாயத்தோற்றம் இண்டிவிஜுவாலிட்டி அல்லது தன்னுணர்வு அகங்காரா நித்ய அகம் अपरिच्छिन्नं ब्रह्म अस्मि பரம் பிரம்மமாகிய என்னை உடல்களோ உள்ளங்களோ எதுவும் வரையறுக்க இயலாது நான் உடலாலும் உள்ளங்களாலும் வரையறுக்கப்பட்டிருப்பது பிரமையே ஆகும் நெருப்பு அணைந்தவுடன் விளக்கில் உள்ள சுடர் அணைந்தவுடன் எப்படி அக்னி தத்துவத்தில் இணைகிறதோ அப்படி நான் உடல் என்னும் எண்ணத்தையும் உயிர் என்னும் எண்ணத்தையும் அணைத்து விடுகிறது எங்கும் வியாபகமாயுள்ள அக்னி தத்துவத்தை போல நான் பிரம்மஸ்வரூபமாக விளங்குவதை உணர்கிறேன் அக்னிரியத்தைகோ புவனம் பிரவிஷ்டம் ரூபம் ரூபம் பிரதிரூபோ பபூத ये तस्तथा सर्वभूतान्तरात्मा रूपं रूपं प्रतिरूपो बहिश्च గురు ఉపదేశం చేయురా ఐతదాత్మ్యమిదగం సర్వం सत्यम स आत्मा तत्वसी श्वेत एतस्माद् अन्नरसमयात् अन्योन्तर आत्मा प्राणमय एतस्मात् प्राणमयात् अन्योन्तर आत्मा मनोमय एतस्मान् मनोमयात् अन्योन्तर आत्मा विज्ञानमय एतस्माद्विज्ञानमयात् अन्योन्तर आत्मा आनन्दमय एतस्मात् आनन्दमयात् आत्मा आनन्दः एव ब्रह्म एव आनन्दो ब्रह्मेति त्यजा अहं विश्वं भुवनमभ्यदधामि கயிற்றில் பாம்பு போல இம்மாயப் பிரபஞ்சம் உணர்வை சார்ந்து தோன்றுகிறது அகம் பிரம்மாஸ்மி சத்குருநாதருடைய உபதேசத்தால் நான் உணர்ந்து கொள்கிறேன் ஆனந்தம் பிரம்மணோ வித்யான் தன்னுணர்வை அடியோடு நீக்கப்படுகிறது தனி பொது என்கின்ற மாய கற்பனைகளை கற்பனைகளை அடியோடு நீக்குகிறேன் அறிவால் நீக்குகிறேன் அத்வைதம் பிரம்மைங்க சத்தியம் Advaita Brahmaina Satya. Sarvam Brahmamaya. अहम ब्रह्मास्मि பக்தனுக்கும் பகவானுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமான பிரம்மமாக இருக்கிறது பகவான் பக்தன் பிரபஞ்சம் என்னும் வித்யா மாயையை அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற ஞானத்தால் நீக்குகிறது சர்வம் பிரம்மமயம் अहं ब्रह्मास्मि காலம் தேசம் பொருள்கள் அனைத்தும் மாயத்தோற்றம் विश्वं पश्यति कार्यकारणतया संबंध शिष्याचार्यतया तथा पितृत्राध्यात्मना भेदत स्वप्ने जागृति वा येष पुरुषो मया परिभ्रान्त तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणाम् காரண காரிய எத்துணை மாய கற்பனை பகவான் பக்தி பெற்றோர் குழந்தைகள் குரு சிஷ்யன் எல்லா வேற்றுமைகளும் स्मायत्र अद्वैतं ग्रह्मैव सत्यम् द्वैतभेदप्रपञ्चः नित्यम् திரையில் தெரியும் படங்களைப் போல இவ்வாழ்க்கை மெய்ப்பொருள் என்னும் திரையில் தோன்றுகிறது நிழல்கள் உண்மையல்ல ஆதார திரையே செய்யாமையினால் தோன்றும் இந்த மாய கனவை மாபெரும் கனவை புரிந்து கொள்க பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் அருளானான் மானாத்தரு எப்பொருள் எத்தன்மை தாயும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி இருள் நீங்கி இன்பம் இயக்கும் மறு நீங்கி மாசல் காட்சியை தன்னுணர்வை மாயத்தன்மினர்கள் அடியோடு அறிவால் அழித்து விடுவோம் எந்த தன்னுணர்வும் அல்ல உணர்வே உண்மை உணர்பவன் உணரப்படு பொருள் உணர்வதற்கான கருவிகள் அனைத்தும் नावत्कर्तम् नासतो विद्यते भावो नाभावो विद्यते सदा आधारं चेत यन्नास्ति वर्तमानेति முதலில் இல்லாதது நெடுவில் இல்லாதது நடுவிலும் இல்லாததே ஆகும் अहं பிரம்மாஸ் யான் எனது எனும் சொருக்கருத்தான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் நிர்மமோ நிரகங்காரா சசாந்தி நிதி अहो शास्त्र शास्त्र अहो गुरु अहो गुरु अहो ज्ञानम अहो ज्ञान अहो सुखम பூர்ணோகம் எங்கும் நிறைவு எல்லாம் இறைவன்றி எதுவும் இல்லை நிறைவை தவிர ஒன்றுமே பூர்ணமேவ அவசிஷ்டம் தற்காலிக நிறைவும் தற்காலிக குறைவும் நிலையான நிறைவில் தோன்றும் கற்பனை சூரியநேரம் சூரியநேரம் shown